பக்கத்தில் காட்டால் குருவாயூரப்பனை பார்த்து காக்கிற போது ஹே குருவாயூரப்பா அத்யுயத்த பிரஹத்தனஜான பக்தி சுந்தோட்சித்தை புண்டரீகை சமர்ஜன் பூர்வாபியர்த்தம் பட்டத்திரி கேட்கிறார் குருவாயூரப்பனை பார்த்து இந்த கலியிலே குருவாயூரப்பா குரு கஜேந்திரன் பதினாயிரம் பத்னிகளையும் பதினாயிரம் குழந்தைகளையும் தன்னுடைய சர்வ பிராணம்னாலே ரட்சிச்சுட்டு கடைசியில கஜேந்திரனுக்கு ஜலத்துல ஆபத்து வந்த போது எல்லாரும் கை விட்டுட்டாளாமே கை விடுறதுன்னா எப்படி விட்டேன்னு சொல்லிவிட்டு விடல ஆமா சொல்லிவிட்டு விட்டுட்டேன்னு சொன்னா அது அது கவலை இல்லை ஏதோ வேற ஆள் அழிச்சுன்னு போயிருக்கு போயிருக்குன்னு ஜலத்துல இருக்கிற கஜேந்திரன் நினைச்சுட்டு இருக்கான் ஆயிரம் வருஷம் ஆச்சாம் தேவ வருஷத்துல பத்னிகள் நம்ம கை விடுவாளா குழந்தைகள் விடுவாளா விடுவாளான்னு எதிர்பார்த்தானா வல் சமாஸ்தகஸ்திரம் யகமன் மகீபத்தே சகசிரம் சமாக ஆயிரம் வருஷம் பத்னி புத்திராதிகள் வருவாள்னு கஜேந்திரன் எதிர்பார்த்தான் வரல அதுக்கப்புறம் தான் தோழித்துதான் எல்லாரும் நம்ம மறந்துட்டா அதெல்லாம் எங்கேயோ வேற காடு போயிட்டு ஆயிரம் மைல் கண்ணண்டே இதை மறந்துட்டு ஜலத்துல ஆகப்பட்டுண்டேன் பர்த்தாவையும் பிதாவையும் எல்லாருமா அப்பத்தான் வந்து கஜேந்திரனுக்கு தோழித்துதான் இனிமே சுவாமிதான் நமக்கு கத்தின்னு அலறினானாம் கஷ்டனேஷோ பலினோந்த போரகாது இனிமே அவள்லாம் எங்க வரப்போறாள் நமாமி மே ஜாதயா துரங்கயா पुनः கையாக பிரபவந்தி மோஜிதும் இனிமே ஆதுரனான என்ன யார் வந்து எதிர்பார்க்க போறாள் எல்லாரும் கை விட்டுட்டாள் நமாமி மே ஜாத்தயாதுரம் கஜாக குதாக பிரபவந்தி மோஜிதும் இனிமே என்ன ரட்சிக்கிறதா இருந்தா கருணாசமுத்திரனான பகவான் ரட்சிச்சா உண்டு என்ன பாக்கி பேர்கள்லாம் ஒரு உபகாரத்தை எதிர்பார்த்து தானே பிள்ளைகளே பத்தினி பந்துக்கள் வந்து அண்டி இருக்காள் இன்னமே என்ன எல்லாரும் கைவிட்டுட்டான் நானா அவள்லாம் கைவிட்டுட்டாள் கிரகேண பாஷேன விதாபுராபி அகஞ்சதம் யாமி பரம்பராயணம் எவன் மகான்கள் எல்லாம் தேடி தேடி போய் கால பிடிப்பாளோ அவன் தான் எனக்கு இன்னமே கட்சி நானாம் கஜேந்திரன் அதறினான் சுவாமி வல்லே கஜேந்திரனுக்கு நிற்க முடியல ஆயிரம் வருஷமா முதல்ல பிடிச்சி உடம்பு முழுக்க பாசி கொத்தா தளர்ந்து போயிடுது இந்திரியங்கள்லாம் சந்தி பந்தங்கள்லாம் விட்டு போச்சு இன்னமே சுவாமி வல்லே ஆயிரம் வருஷம் ஆயி அலறினான் ஒரு அத்தியாயம் சொல்லி கதறினான் சுவாமி வல்லே அப்ப என்ன நினைச்சான் கஜேந்திரன் சுவாமி வராததுக்கு காரணம் பகவான் இடத்துல குறை சொல்லலையா நாம் ரொம்ப பாபி அதனால சுவாமி வல்லே புண்ணியம் இருந்தா தானே பகவான் ஒருவன் அதனால நமக்கு பாக்கியம் இல்லைன்னு ஜலத்துல சாய ஆரம்பிச்சான் சாயனமோடு ஒரு கண் மேல போச்சு மேல போனா சுவாமி கருடார் முழா வர சுந்தரசி திருஷ்டுவா கருத்மதி ஹரிம் கே உபாத்த சக்கரம் கருடாரூடனாய் சக்கரத்தை சக்கரத்தை காட்டாளாம் ஆயுதத்தோட வந்துட்டேன் பயப்படாதேங்கிறாளாம் பார்த்தானாம் வெளியில் நடப்போம் ஆஹா என் பிரபுனுடைய கருணை என்ன எப்ப என்னால முடியாது இன்னமே என்ன தோணி சாஞ்சேனோ அப்ப வந்தாளா சுவாமி நம்மால முடியும்னு நினைக்கிற மட்டும் சுவாமி நீயே பார்த்துக்கோன்னு இன்னமே நிற்க கூட முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான் குழந்தை பெசிஞ்சு சாப்பிட முடியல சாப்பிட்டேன்னா அம்மா வந்து பெசஞ்சு வைப்பாள் அவனே ஏதோ கையை போட்டு கொளர ஆரம்பிச்சா விட்டுக்கோள் போய் சாப்பிட்டு அது மாதிரி இது பரியந்தம் நாம் நம்ம பலம் இருக்கு நாம் நம்ம காப்பாத்திக்கலாம் பத்தி புத்திராஜர் காப்பாற்றுவாள் நினைச்சான் இனிமே நிற்க கூட முடியாதுன்னு கேரளத்துல சாயிர போது உன்னால முடியலையா நான் வரேன்னு சுவாமி விட்டாள் இப்படி பகவான் வந்ததை பார்த்தா இவனுக்கு என்ன பண்றதுன்னு தான் தவிச்ச குளத்துல இருந்த தாமரை எடுத்து ஊற்றி பேசாம் உஜகரம் இதமாக கிருச்சாது ஹரியறிஞானம் இங்கிருந்து அதை பட்டத்தில் காக்கிறாள் ஏய் குருவாயிரப்பா மித்ராதிகள் எல்லாம் கைவிட்டு நிர்கத்தியா போய் சந்திபந்தம் விட்டு ஜலத்துல தவிச்ச கஜேந்திரன் நீ கருடாரூகனா வர கோலத்தை பார்த்து அந்த சமயத்துல சாஸ்திராம அர்ச்சனையாவே தாமர பூ எடுத்து அதுவும் ஆறு பத்னியா புத்திரனா சிஷ்யனா பக்கத்துல சுந்தோட்சிப்தை தன்னுடைய நாளையை எடுத்து எடுத்து அர்ச்சனையாமே அர்ச்சனைனா எப்படி பாக்கிய விற்பியோடைய அர்ச்சனை அப்படி இல்லையே சமர்ச்சன் அர்ச்சன் சமர்ச்சன் கண்ணால் ஜலத்தை கொட்டி மயில் சிலித்து ஹிருதயம் உருகி பக்தி பெருகி அப்படி உனக்கு ஆயிரத்தெட்டு பூ அர்ச்சனையாமே ஆபத் காலத்துல இது சத்தியமான காட்டாள் பட்டத்திரி என் அப்பனே அவன் பண்ணின அர்ச்சனை பண்ண பூ கையில வச்சிருக்கேன் பாருன்னு காட்டினாலாம் பிரார்த்தன புண்டரீகை சமச்சன்னே பூர்வாத்தியஸ்தம் நிர்விசேஷாத்மனிஷ்டம் சோத்திரேஷ்டம் சோன்மகாதே பராத்மன் அப்படியெல்லாம் ஆச்சாரியால் பட்டர் மாத்வத துவைத்த சம்பிரதாயத்தை அவலம்பிச்ச பிரிவாள் மத்வாச்சாரியால் பண்ணலை ஆனாலும் அவளை அவலம்பிச்ச பெரியவாள்லாம் பண்ணியிருக்காள் சாஸ்திராமத்துக்கு பாஷ்யம் இப்படி பகவானுக்கு பல அவனுடைய சரித்திரங்கள் எல்லாத்தையும் பிரதிபாதனம் பண்ற நாமாவாய் சகுணமாயும் நிர்குணமாயும் சுத்த சைதன்யமாயும் அப்படி சுவாமியை வர்ணிக்கிற பல நாமாக்களை போய் சொன்னாலும் சகுணமான நாமாக்களை தான் நிறைய சொல்லியிருக்காள் சுவிரதா சுமுக சுவாமிக்கு ஒரு விரதமா சோபனமான விரதம் என்னன்னா தன்னை வந்து அண்டினவனே பதினாலு லோகமும் எதிர்த்தாலும் விடமாட்டானோ அந்த பக்தனை அண்டின பக்தனை சர்வலோக சரண் வந்து கதறினான விபீஷணன் அவனை பார்த்து எல்லாரும் ரட்சிக்கப்படாதுன்னு சொன்னாள் சுவாமி ரட்சிப்பேங்கிறது பல காரணங்கள்லாம் சொல்லிவிட்டு கடைசியில எனக்கு ஒரு விரதம் இருக்குன்னா சுத்தி கிட்ட முதல்ல சொன்னேன் பிரதமையிலேருந்து ஏகாதசி பட்னி பட்னின்னு சொல்லணும் சொல்ல மாட்டான் அது மாதிரி சுவாமி சந்தர்ப்பம் வரபோது சத்ருதேவ பிரபன்னாய என்ன வந்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணினா போரும் அல்லது சகுதேவ தவாஸ்மீதிச்ச யாச்சத்தை நமஸ்கரிக்க சங்கோஜப்பட்டான் ஒருமுறை முறை சேர்ந்தவன் சொன்னா போரும் எல்லா உலகமும் சேர்ந்து பிறண்டு அவனை பிடிக்க வந்தா கூட அத்தனை பேர்கள் சேர்ந்து காப்பாற்றுவேன் பல அர்த்தம் சர்வபூதேபியாங்கிறதுக்கு பஞ்சமி சதுர்த்தி எல்லா அர்த்தம் உண்டு எல்லா ஆறா இருந்தாலும் குலகோத்திரம் விசாரிக்காம ரட்சிப்பேன்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்படி சொன்னா சதுர்த்தி இப்படி சொன்னா பஞ்சமி இது ஒரு விரதம் எனக்குன்னா சுவாமி சுக்ரீவனத்துல அதை காட்டதுக்கு அப்புறம் தான் சுக்ரீவன் கலங்கி போட்டான் சுவாமி ஒரு விரதம்னாக்க அந்த விரதத்தை விடமாட்டாளே என்றுதான் புரிஞ்சுட்டு ஆமாமா யோகியன்னா விபீஷணம் என் மனசுக்கு கூட மமச்சாத்தியந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம்னு அப்புறம் பேசணும்னு சொன்னீங்களா இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் விபீஷணம் யோகியன்னு தோன்றுவது ராமாங்களா எதிர் தரப்புக்கு ஓட்டு கூட போயிடுச்சுன்னா அது வேண்டாத தரப்புக்கு வேலை செஞ்சவன் அவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா என்னமோ சார் நான் உங்களுக்கு எதிர் சைட்ல இருந்து நினைக்காதீங்க அங்க இருந்து உங்களுக்கு தான் உத்தாசம் பண்ணேன்னு சொல்லுவோம் என்ன இன்னும் நாலஞ்சு வருஷம் அவனோட காபி பி சாப்பிட்டு இருக்கலாமா இல்லையா அதுக்காக அப்படி பொழுகுவான் சுக்ரீவன் அது மாதிரி பேசுறாங்க சுவாமியினுடைய வர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார் பகவான் சத்தியவர்த்தம் சத்திய சங்கல்பன் அவன் நடத்துறது அவனுடைய வர்த்தத்தை வந்து மாத்திக்க மாட்டானேன்னு மமச்சாத்யந்தராத்மாயம் சுத்தம் வேத்தி விபீஷணம் ஆனா இந்த திருத்த ஜீவனை போல பகவான் ஆண்டின சுக்ரீவன் கூட அப்படி இருக்கணும் நமக்கு சந்தேகம் அப்படி அல்ல பகவத் கட்டாட்சம் மேலப்பட்டு அவனுக்கு உள்ளே இருந்த அசம்பாவனை விபரீத பாவனையெல்லாம் போயிடுது சுக்ரீவனுக்கு விபீஷணனை பத்தி இருந்தது ஆனா இருந்தது எதுக்காக தனக்காக இல்லை பகவானுக்கு ஏதாவது அடைஞ்ச பண்ணிவிடுவோம் நம்ம தெய்வமாச்சே சுவாமிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுவோம்னு கவலைப்பட்டா சுவாமி நீ கவலைப்படாதே அவன் யோக்கியன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உள்ள புரிஞ்சு போச்சுன்னு சுக்ரீவன் சொல்ல போறான் அப்படி சுவாமி இப்படி ஒரு சோபனமான வர்த்தத்தை வச்சிருந்தவனா ராமாவதாரத்திலே அதனால இதெல்லாம் ராமாவதாரத்தை சொல்ற நாமங்களே சொல்லி சுவாமிக்கு பரணாம சொல்லே வரபோது தர்மபுத்தர் காட்ட இத்தனை நாமா சொன்னேனே யாரை பத்தி கடைசி முழு யாரு இதுக்கு வந்து விஷயம்னு காட்டாள் வாக்கியம் மௌனமே இந்த சப்தத்துக்கு வாக்கியம் இது எங்கேன்னு காட்டாள் உடனே தேவகி நன்னா அங்குல்யா நிர்திசதி வாசுதேவம் பகவான விரலால தொட்டு காட்டினாலாம் பீஷ்மர் இவனை தான் சொன்னேன் சுவாமி உட்காந்து படுக்க பக்கத்துல தேவகி நந்தன சிரஷ்டா கிருதீஷ பாபநாசன சமஸ்த பாபமும் போயிடுதுன்னு பீஷ்மருக்கு சுவாமியை பக்கத்துல பாக்கிற போது பாக்கிற போதெல்லாம் போதுதான் பாபம் போயிடுத்து போயிடுத்துன்னு ஆத்மன துஷ்டிரே வச்சா ஒரு காரியம் பண்ணி மனசுக்கு சந்தோஷம் ஏற்படணும் அது கூட வந்து பிரமாணம் அவன் தர்மத்துல எது பிரமாணம் அது கேட்கிற போது ஸ்ருதி பிரமாணம் அது சொன்னால் ஸ்மிருதி பிரமாணம் மகான்களுடைய அனுகாரம் அனுஷ்டானம் பிரமாணம் ஆத்மன துஷ்டி அதுக்கு கூட பிரமாணியம் சொன்ன தன் மனசுக்கு கூட ஒரு சந்தோஷம் இருக்கு பூஜை பண்ணினா ஜபம் பண்ணினா சுவாமி நமஸ்காரம் பண்ணினா அது கூட ஒரு பிராமாண்யமான தர்மத்துல அப்படி பாபநாசன சுவாமி பக்கத்துல இருக்கான் அவனை பார்க்கிற போதெல்லாம் பாபம் போயிட்டுன்னு தோன்றுவதே என்னவே என்ன வருங்கிறார் இப்படி ஆயிரம் நாமா சொல்லி கடைசியில சர்வ பிரகரணாயுதா அப்படின்னு சொல்ல போற கடைசியில சொன்ன நாமா என்ன செய்யும் யஜ்ஞோ யஜ்ஞபதம் யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாஹனா யஜ்ஞபிருத்யஜ்ஞகிருத்யஜ்ஞி यज्ञसाधनः यज्ञान्तकृद्यज्ञगुह्यम् अन्नमन्नादयेव யஜ்ஞத்தெல்லாம் போய் விடுவு ஏன்னா சுவாமி வாக்கால் பகவத்கீதையிலே ரிவேஜ்யா தமோயஜா யோகேஜா ததாபரே சுவாத்தியாய ஜானேஜாச்ச எதே சம்சிதவிரதான்னு ஏதாவது ஒரு யஜ்யம் பண்ணாம ஜீவன் சத்தான்னா அவன் நல்ல லோகம் சேர்ந்தான் எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும் பகவன் நாமா கூட யஜ்யம் தாங்கிறார் கடைசியில வாஸ்தவமான யஜ்யம் வேதத்துல சொன்னேன் செருக்குரோடாசாதிகளே மகாமந்திரங்களாலே சுத்தமான மந்திரங்களால அக்னியில பிரட்சேபம் பண்றதுதான் யஜ்யம் அதை போல இருக்கிறது என்னன்னா பல யஜ்யங்களை சொன்னால் பதிமூணு யஜ்யம் சொன்னாள் திரவியஜாஸ் தபோவிஜாக யோகயஜாஸ் ததாபரே சுவாத்தியாய ஜானயஜாச்ச எதைய சம்ஹிதவர்தாகன்னு பதிமூணு யஜ்யம் சொல்லியிருக்கார் பிராணாயவாதிகள்லாம் கூட யஜ்யம் முக்கியமான யஜ்யம் வேதத்துல சொன்னதுதான் அதுதான் சஹயஜா பிரஜா சிருஷ்டுவான்னு கீதையில பகவானுடைய வாக்காலே பிரஜைகளை சிருஷ்டிக்கிற போதே உங்க குறைய நீக்கிறதுக்கு யஜ்யத்தோடு உங்களை சிருஷ்டிச்சிருக்கேன்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணானா ஏன்னா பிரம்மனை அக்னியில ஹோமம் பண்ண பண்ணத்தான் பாபம் போகும் அந்த ஜுவால பரப்பு தான் மேல போய் அந்த தூமம் போயிட்டா மேகங்களா வரணும் அதுல இருந்து வர ஜலம் தான் ஜகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் வியாதி இது இல்லாத ஜலமா வந்து சரணம் பாருங்க நம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சதே சில ரோகங்கள்லாம் வருது என்ன காரணம் ஏதோ ஒரு ஜலத்துல தோஷம் இருக்கு அந்த ஜலத்தை அஸ்வினி தேவதைகள் நல்லா அதை அழகா சுத்தி பண்ணி கொடுக்கணும் அவர்கள் லேசியில கொடுக்க மாட்டாளாம் ஜலத்தை அவ புண்ணியம் இருக்கிற தேசத்தெல்லாம் மழை பெய்ய முடியா பண்ணுவாளாம் அவ அது விஷயத்துல எப்படி இருப்பாள் அக்கி கற்பனை போல இருப்பாள் வேதம் சுக்ரோஹ புஜுமஸ்வினோதே ரயில் கஷ்டின் ரொம்ப கிருபணன் மம்ருவான் அப்படி ஷாரபோதும் ஷாவியை பிடிச்சுட்டு இருப்பான் இங்கா பையன் எடுத்து அதிகமா செலவிச்சு விடுவோம் பத்னி எடுத்து நான் பண்ணி விடுவோம் ரயில் அவாஹா விடவே மாட்டானே பணத்தை விடுவனா சாவியை விடுவனா உயிர் போனா அப்புறம் இவன் விட மாட்டான் அப்புறம் இவன் என்ன விடுறது துரியோசன ராஜ்யம் தரையினா போல இவன் நீ விடா கொடுக்கறதுன்னு கேட்டார் தர்மபுத்தர் நான் தந்தூரம் எடுத்து போனான் கடைசியில எல்லாரும் போய் அவன் மட்டும் மிஞ்சி நிற்கிற போது இந்தமாரி நீ எதா என்ன கொடுக்கறதுன்னு கேட்டார் சுவாமி அது மாதிரி உயிர் இருக்கிற மட்டும் விடமாட்டானா ஷாவியே அது மாதிரி அஸ்வினி தேவதைகள் அந்த ஜலத்தை இங்க விடமாட்டாளாம் தேசில நிறைய புண்ணியம் இருக்கிறது சந்தோஷமா கொட்டுவாங்கிறது வேதம் அதுதான் நிறைய புண்ணியம் வேணும் புண்ணியம் இருந்தால் தான் நல்ல ஜலம் கூட கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு யஜ்ஞாதிகள் பண்ணணும் அவில் பிரக்ஷேபம் பண்ணணும் அது யஜ்ஞத்தை வந்து தரிசனம் பண்ணினா தான் தெரியும் ருத்வேதம் எதிர்வேதம் சாமவேதான்னு மூணு வேதமும் நர்த்தனம் பண்ணும் அவ ஸ்தோத்திரம் சொல்லி சாமகான் உடனே சஸ்திரம் அதே இருக்கத்தான் அந்த அச்சத்தூடம் சாமான்னு சொல்லி அந்த ரிக்குலதான் சாமாவை தானம் பண்ணணும் தானம் பண்ணினோட கேவலம் இருக்கு ரிக்வேதத்தாலே பார்த்தா அப்படியே பகவான் நேரம் இறங்கி அந்த யஜ்யசாலையில வரா போல இருக்கும் அதுக்காக ஒன்னாருடைய பெரியவாள் ஒவ்வொரு சூத்திருத்ராட்சத்தோட ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து காத்துட்டு இருப்பாள் சாமா கேட்கணும் ரிக்வேதம் கேட்கணும் கிடைக்குமான சுத்தியாகத்துன்னு கடைசி நாள் ராத்திரி ரெண்டு மணிக்கு வயசாம் பிரவாதாத்துன்னு பட்சிகள் கத்துறதுக்கு முன்னாடி தேவதைகளோட பேசுறதுக்கு சரியான காலமாவது பட்சிகள் எழுந்திருந்துட்டா அப்புறம் சத்தம் தான் அப்புறம் உடனே காப்பி எடுத்து ஸ்டவ் எல்லாம் கற்றுக்கு வரணும் ஒரே அடியா ராத்திரி நம்ம இந்தியெல்லாம் வேக சப்தம் கேட்கும் இப்போ இந்த ஸ்டவ் அடிக்கிற சப்தம் வீட்டுக்கு வீடு ஒரே அடியா நாலு மணிக்கு வந்திருந்தா நிர்திஷ்டாம் குலபதினா சபர்ணசாராம் அத்தியாசிய பிரேத பரிகிரக த்விதீயான் தச்சிஷ்யாத்தியன நிவேதிதாவசானம் சம்மிஷ்ட குஷசேனே நிஷாம் நினாயான் என்ன அளவு ரயில்வே ஸ்டேஷனா தான் இருக்குன்னு வீடு வீடு வீடு வீடு அரக்கோணம் ஜங்ஷனா இருக்கு அப்படி ஆயிடுச்சு பகவான் நாமாவும் ஒரே அடியா வேத சப்தமும் இருந்துட்டு இருந்த கிரகங்கள்லாம் அப்படி ஆயிடுச்சு அப்படி பகவான் கையில தாமரையோட சதுர்புஜத்தோட அப்படி ஜொலிக்கிற பிரபு ஏ நமசியந்தி கோவிந்தம் நதேஷாம் வித்தியதே பயம் சுவாமி இப்படி மனசுல வாங்கிட்டு ஒருத்தன் நமஸ்கரிச்சு விட்டா அவனுக்கு எங்க போனாலும் பயம் இல்லை எங்க போனாலும் மங்களம் சர்வா சுகமயாதிஷா திக்கும் ஒரே கஷேமம் தான் ஈஸ்வர் சொல்றாருபடி ಈಶ್ವರ ಇನ್ನತ್ತಿಗೆ சொல்றாரு நாமெல்லாம் எப்படி பகவான பாவிக்கிறதுக்காக தான் சொல்றாரு நமஸ்கரிக்கிறதுக்காக சொல்றாரு கிருஷ்ணௌரதா கிருஷ்ணமனுஸ்மரந்தோச்ச கிருஷ்ணம் புனருத்திதாயே தே கிருஷ்ணதேகா பிரபவந்தி கிருஷ்ணம் சில மகான்கள் வருமன கிருஷ்ணவுரதா வருமன துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பார் இந்திர வரதாய நமஹா சத்யவாச்சே நமஹா சத்யசங்கல்பாய நமஹா பக்தாள ரட்சிக்கணும்னு சுவாமி சங்கல்பிச்சா சங்கல்பித்தபடி ரட்சிப்பாளா இப்படி அர்ச்சனையை உணர்ந்து உணர்ந்து மகான்கள் சொல்லுவார் அப்படி சொல்லி ராத்திரி படுத்துக்கிற போது ஹரே கிருஷ்ணாயனமாக படுத்துப்பாள் காலையில் எழுந்திருக்கிற போது ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எழுந்திருப்பாள் அவள் தே கிருஷ்ணதேகா அவளே பகவான் விட்டாள் இனிமே நாம் சுவாமியை போய் தாடவாண்டா அப்படிப்பட்ட மகான்களே பகவான் அவ எப்படி பகவான ஆனாள் எப்படி ஆஜ்யத்தை அக்னியில மந்திரவத்தா ஹோமம் பண்ணினா அந்த ஆஜ்யம் அக்னி ஆயிடுறதோ அது மாதிரி பகவான் பிரவேசம் பண்ணிவிட்டாள் தே கிருஷ்ணதேகா தே கிருஷ்ணம் आद्यं यथा मन्त्रभृतम् हृताये कृष्णौ रता कृष्णमनुस्मरन्तः रात्रौ च कृष्णम् पुनरुक्षिताये ते कृष्णदेहाः प्रविशन्ति कृष्णम् आद्यम् यथा मन्त्रभृतम् हृताये பகவானுக்கு பத்து அக்ஷதையாவது நிச்சயம் அர்ச்சனை பண்ணணும் கேசவாதி நாமாச்சொல்லியாவது ஒரு கிருஷ்ணாஷ்டோத்திரம் குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்திரம் குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்திரம் கூட வரும் ரெண்டு மூணு நாளில் வரலாம் சின்ன புஸ்தகம் பகவான் கோபாலனுக்கு அர்ச்சனை பண்ணினா சுவாமி அங்கதான் இருப்பாள் இல்லை முடியல ஒரு பன்னெண்டு அர்ச்சனை கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா இருக்கே கேசவாய நாராயணாயனமா மாதவாய நமகன் கூட அர்ச்சனை பண்ணிவிடலாம் அப்படி பகவானை ஸ்மரிக்கிறாளே அவளே பகவான் நூற்றாள் பீஷ்மர் எல்லாம் கடைசி காலத்துல சுவாமி பக்கத்துல வச்சு அவர் பண்ணின ஸ்தோத்திரம் பகவான் கையெழுத்து போட்ட ஸ்தோத்திரம் இது ஜகத்பிதாய கிருஷ்ணாய இதை சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் ஜப்பம் பண்ணுவாள் எல்லாரும் பிரதாமணம் காயத்ரி ஆதித்யந்திரத்தியாமி எல்லாம் பண்ணிவிட்டு சந்தியாவனம் ஜபத்துக்கு வந்து உட்கார்றோமே அப்போ அப்ரம்மலோகாத் ஆசேஷாத் ஆலோகா லோக பர்வதாத் ஏ வசந்தி த்விஜா தேவா ஏபியோ நித்யம் நமோ நம நமோ பிரம்மன் நமோ பிரம்மணி தேவாய முதல்ல சொல்லிவிட்டு இதை சொல்ற வழக்கம் நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயிதா ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹான்னு பகவானுக்கு கோபாலுக்கு நமஸ்காரம் பிரம்மண்ய தேவனாம் வேதம் மகான்களை ரட்சிக்கிறவனாம் பூவையும் வேதவித்துக்களையும் பாதுகாக்கிறவனால் பசுவும் வேதவித்துக்களும் நல்லா இருந்துட்டா ஜெகத்து நல்லா இருக்கும் நான் பசுவனுடைய பால் எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் அக்னிஹோத்திர ஹோமம் சுவாமி நாம் தியானம் பண்ணினா பகவானுடைய மனசுல மனத்துல வந்துடுமா இதுல இருந்து தியான யோகம் எத்தனை விஷத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் எந்தேவ கங்கா சமுதாச கதோஸ்மி மனசாயம் கங்கா கர்ப்ப விதினா சாதயாமாச பாரதம் பாரதம்ங்கிற எந்த மகாபுருஷனை கங்காதேவி கர்ப்பத்தில் தரிச்சாளோ ஒருமணம் மானசிக்குமா ஸ்மரிச்சு உண்டானவர் இல்லை கர்ப்பத்துல பத்து மாசம் கங்காதேவியினுடைய கர்ப்பத்துல இருந்தார் பீஷ்மர் உலகத்தையெல்லாம் பாவனமாக ஆக்கிற கங்கை அவள் உள்ள இருந்து எந்த பிரபு வெளியில வந்தவனோ எந்த பிரபுவை கொண்டு போய் ஆறாவது வயசுல வசிஷ்டர் இடத்துல விட்டாள் ஒன்பதாவது வயசுல பரசுராமர் இடத்துல விட்டாள் ஆமா குருகுலத்துல போய் வாசம் ஆறு வயசுல இருந்து பீஷ்மர் அப்படி கொண்டு போய் வசிஷ்டர் பரசுராமர் அவள்லாம் வந்து வித்யாச்சாரியாடுவாளுங்க அப்படி வசிஷ்ட சிஷ்யனான அந்த பிரபுட்ட போயிட்டு மனசுங்கிறார் வசிஷ்ட சிஷ்யம் பிரதாத்மி மனதா ദിവ്യാസ്ത്രങ്ങളെ എല്ലാം മനസ്സിനാൽ ധരിച്ചാനോ നാലു വേദങ്ങളെയും സാങ്കോപാംഗമായി അധ്യയനം പണിനോനോ அந்த பீஷ்மர் என்ன தியானம் பண்றாள் அவரிடத்துல போயிடுத்து மனசு நாளாம் ராமச்சரிதம் சிஷ்யம் ஜாமதர்கியஸ்யபாண்டவா ஆதாரம் சர்வ வித்யானாம் தமஸ்மி மனசாகதா பீஷ்மன் அந்த குருவர் தான் ஜெயிச்சார் குருக்ஷேத்திரத்துல பீஷ்மன் பிராமணனே ஆச்சாரியனே அது என்னாச்சு தெரியுமோ அன்னைக்கு என்னமோ பேப்பர்ல ஜெயிச்சார்னு வந்தது குழுகுழுன்னு இருந்தது பீஷ்மருடைய குடும்பம் முழுக்க அதே இடத்துல அழிஞ்சது அந்த அந்த பிராமண அவமானம் பண்ண பாப்போம் குரு பிராமணன் அவரை அவமதிச்சு இந்த யுத்தத்துல ஜெயிச்ச இது என்னாச்சு தெரியுமோ அவன் குளம் மூக்க குருக்ஷேத்திரத்துல அழிஞ்சது வேற அந்தண்ட ஒரு இன்ச்சு அந்த எல்லாம் தாண்டல என்ன அப்படி போயிட்டு குடும்பம் முழுக்க தர்ப்பணம் பண்ண ஆள் இல்லை என்ன அப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் தர்ம சூட்சம் அப்படி பார்க்கணும் இன்னைக்கு என்னமோ கிடைச்சுள்ள போய் பித்தலாட்டம் இதெல்லாம் பண்ணி அது என்னத்துல போய் முழுங்குங்கிறத போய் பார்க்கணும் அதுதான் புரியல அது புரிஞ்சுட்டா க்ஷேமம் வந்துவிடும் அது புரியாமத்தான் எல்லாம் தத்தளிக்கிறது மாசுல நல்லா வாங்கிக்கணும் நம்ம நம்ம மகாபாரதத்தில் சொன்ன தர்மங்கள்லாம் அப்படி எப்படி மனசுல எழுதினா அப்படி ரயில் தண்டவாளத்துல போறா போற போகும் தப்பான வழியில போகவே போகாது சரியான மார்க்கத்திலேயே போகும் சர்வ சகல வித்யக்கும் ஆதாரமாம் பீஷ்மன் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அவன் என்ன அழகா சொல்றாங்க பதிமூணு வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு இனிமே கனவ ஜோதிஷாஸ்திரம் எல்லாத்துக்கும் நிதியை வரலை இப்படி எல்லாத்துலயும் பாரங்கத்தாளா இருந்தார் இப்ப அரிச்ச வழி படிச்சு படிச்சுட்டானா மாற பாத்துக்கிறான் அரிச்ச வழி அதுலயும் மூக்க தெரியாது அகங்காரம் ஏகீகிருத்யேந்திரியகிராமம் மனசம்யமேதயா சரணம் வாமுபாக தவா எல்லாத்தையும் சேர்த்து கட்டி புத்தியில கொண்டு போய் விவேக சக்தியில கொண்டு போய் போட்டு எல்லாத்தையும் உடுக்கி மனசி பிராஜ்யா சத்யச்சேத் ஞான ஆத்மனி ஞானமாத்மனி மகதி நிஜச்சேத் சத்யச்சேத் சாந்த ஆத்மனி அப்படி உடுக்கணும் பேச்ச உடுக்கணும் பேச்சு மனசுல போய் உருங்கணும் மனசு புத்தியில போய் உருங்கணும் புத்தி போய் மகத்தத்துவம் உருங்கணும் மகத்தத்துவம் ஜீவனத்தில் உருங்கணும் ஜீவன் பரமாத்மாவில் போய் உருங்கணும் இப்படி எல்லாத்தையும் உணர்ந்து ஏகீகிருத்திய இந்திரிய கிராமம் மனஸ் சங்கமியம் ஏசையா புத்தி மனசு ஞானத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கட்டி பகவான போய் சரணமா போய் அடைஞ்சிருக்காரா பீஷ்மர் என்ன சரணமா அடைஞ்சிருக்கான் அதனால என் மனசு பீஷ்மரத்தை போட்டு சரணம் மாமுபாகச்சதே தமம் ஆளாம் இதை கேட்டுவிட்டு சம்யன்னிவ உபாசனான்னு சொல்லிவிட்டார் அணையர நெருப்பா இருக்கார் பீஷ்மர் என்ன நினைக்கிறார் எல்லாரும் கை விட்டுட்டா சுவாமிதான் இப்ப கைவிடாம பீஷ்மரே போய் காப்பாத்த போறார் அவரும் எல்லாரும் கை விட்டுடுவான்னு தெரிஞ்சு சுவாமியை பிடிச்சுட்டார் சாமியன்னிவ உபாசனாகிறார் அணையர நெருப்பா இருக்கார் பீஷ்மரையும் மனசு பறக்கிறது அங்க போயிட்டு இருந்தாள் இதை கேட்டு சாஸ்ரு கண்டோ யுதிஷ் கண்ணால ஜலத்தை குடிச்சினாரான் தர்மபுத்திரன் साश्रुगण्डर्दधर्माजः जनार्दनमुवाजः பிராமணனும் நாரதாதிகளும் ரொம்ப பீஷ்மரை பத்தி சொல்லுவானா தர்மபுத்தர் கேட்டிருக்காரா அப்போல்லாம் புரியலேங்கிற நம்ம தாத்தா தானே நினைச்சுவிட்டேன் மகாபாஷ்யஞ்ச பீஷ்மசியங்கிறார் பீஷ்மரை சாமான்யமா நினைச்சுவிடாதே மகாபுருஷார் என்னமோ உங்க இருக்காரு நினைக்காதே நினைக்காதேன்னு பிராமணர்லாம் சொல்லியிருக்காளா நாரதர் சொல்லியிருக்காளா அப்ப புரியல இன்னைக்குதான் புரியுதுங்கிறார் தர்மபுத்திரர் அப்படித்தானே ராமாவதார காலத்துல மோஷம் போட்டாலே எத்தனையோ பேர்கள் அவருக்கும் ரெண்டு கண்டு இருக்கு அவரும் சீதையை காணாத போது மரமே கண்டையா மட்டையே இருந்தா அது என்ன வசதி இப்ப சொல்றான் பாருங்க ஆம்புள்ள ரெண்டு பொம்புள்ள ரெண்டு ஜாதி தானே வேற ஜாதி என்னங்கிறான் மூளை என்ன எல்லா மூளையும் ஒன்னா போடுமா இல்ல ஒருத்தன் மூளையை பார்த்து உலகம் முழுக்க அவனை கூப்பிடுறது ஒருத்தன் மூளை பார்த்து உனக்கு இல்ல வேலைங்கிறான் என்ன காரணம் எல்லாம் ஒன்னா போடுவான் ஆம்புள்ள பொம்புள்ள ரெண்டும் ஒண்ணுதாங்கிறியே ரெண்டும் ஒன்னா ஆயிடுவோம் കണ്ണാൽ ജലത്തെ വിട്ട് ധർമ്മപുത്ര സുമാറാം മഹാഭാഗ്യം ശ്രുതം മജാകഥയതാം ബ്രാഹ്മണാ கையில ஒரு வாக்கால ஆசீர்வாதம் என்ன பண்ணணும் என்ன தம்பியை விட்டு அடிக்க சொல்லியிருக்கார் கடைசியில எதையாவது சபிச்சுட்டு போயிட்டா நீங்க அழிச்சுன்னு போய் பீச் போற இடத்துல என்ன தரிசனம் பண்ணி வச்சு அவர் வாக்காக ரெண்டு ஆசீர்வாதம் பண்ண முடியா பண்ணணும் நாளாம் ஜெதித்யானுகிரகவதி மாதவா பாவகிரத புனஸ்கிருத்திய கடைசி தர்மபுத்திரன் சுவாமி ஆஹா ஆயிடுச்சுன்னு போறேன்னு சொன்னார் பீஷ்மத்து புருஷம் கர்மணா மனசாகிதா சரதல் பகத கிருஷ்ணம் பிரதவியம் பிராஞ்சலி சகல்பத்துல இருந்தே அஞ்சலி பண்ணி ஆனந்த கண்ணீரை பெருக விட்டு பீஷ்மர் ஸ்தோத்திரம் பண்றாளாம் சுவாமியே இந்த ஸ்தோத்திரம் முழுவில் போய் தேர்ல அறங்குறாள் பகவான் ஸ்தோத்திரம் முழு என்ன என்னால இனிமே பேச முடியல கடைசியில நம்ம நமஸ்காரம் தான் பண்றேன் நமைத்தேவ கிருஷ்ணாய பிரணாமம் அகரோத் ததா நமஸ்காரம் தான்ங்கிறாள் என்னால பேச முடியலங்கிறார் பீஷ்வர் சுவாமி போய் இறங்குறாள் பேர்ல என்ன பாருங்க பகவானுடைய காருண்யத்தை சொல்றதா பீஷ்மர் மரண சமயத்துல சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணத்தை சொல்றதா பெரிய ஸ்தோத்திரம் ஸ்தவராஜன் சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணால் பீஷ்மர் ஆதிராதயிஷு கிருஷ்ணம் வாச்சம் ஜிகலிராமியாம் தயாம் யாசமாசின்யா பிரியதாம் புருஷோத்தமः குலதெய்வமான கோபாலனை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் விஸ்தாரமாயும் சுருக்கமாயும் சொல்றேன் இந்த ஸ்தோத்திரத்தால சர்வேஸ்வரன் புருஷோத்தமன் சுத்தன ஆகணும் நாளா இதுதான் எனக்கு பலம் நாளாம் பிரியதான் புருஷோத்தமாக முதல்ல எனக்கு இன்னமே உலகத்துல ஒன்றும் ஆக வேண்டியதில்லை என் பேர் பேப்பர்ல வரணும்னு எனக்கு ஆசை இல்லை பிரியதம் புருஷோத்தம ஆரிராதயம் கிருஷ்ணம் பகஜம் ஜிகதிஷாமியாம் சமாசிஞ்சா பிரியதாம் நிஷாது என் பிரபுவை பத்தி பேசுறதுக்காக ஆசைப்பட்டு இப்ப ஸ்தோத்திரம் பண்றேன் சுருக்கமாயும் விஸ்தாரமாயும் அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி இதனால என் பிரபு துத்தன ஆகணும் அவன் அனுகிரகம் வேணும் எனக்கு இதான் வரும் நாளாம் பீஷ்மன் பிரியதாம் புருடோத்தமாக காமக்னி நிவாரணி தேவகி தேவி வசுதேவருடைய தியான யோக பலத்தினாலே எந்த பிரபுவ கர்ப்பத்தில் சரிச்சு உலகத்துக்கு எல்லாரும் மகர்ஷிகள் சாரணாள் எல்லாரும் நித்தியம் பூஜை பண்றாளா யார பூஜை பண்றான்னா சுவாமியே சொல்லல பட்டத்தில் சொன்னாலே குருவாயூர்ல சுவாமி இருக்கார் கோவில்லேங்கல்ல அந்த பாக்கியம் ஜனானாம் ஜனங்களுடைய பாக்கியம் உட்கார்ந்துருக்கு குருவாயூர் கோவில்லேன்னா அது மாதிரி துக்கபேஷத்தை அர்ச்சந்தினால் துக்கத்துக்கு மருந்தா சுவாமி துக்கங்கிற வியாதிக்கு மருந்தாம் பகவான் உடனே போக்குற மருந்து பகவான் பரமம் துக்கபேஷகன் அவன் ஏதோ அது நூற்று தொண்ணூறு பேரை காப்பாற்று இந்த மருந்து பத்து பேரை விட்டுவிடும் இல்லை பரமும் துக்க பேடகம் எல்லாருக்கும் எல்லாருடைய துக்கத்துக்கும் பேதகமா ஔஷதமாம் பகவான் அப்படிப்பட்ட பிரபு பூஜை பண்றாளாம் பிரஜதானித்யமர்த்தம் பதவம் துக்கபேதஜம் யம் பிரதக் தர்மச்சரணாः पृथक् धर्मपवैरिणः पृथक् धर्मे समर्चन्ति तस्मै धर्मात्मने नमः உலகத்துல ஸ்கந்தன்னும் ஹனுமானும் ராமன்னும் சிவன்னும் கிருஷ்ணன்னும் பலவிதமாக உபாசிக்கிறாளாம் பல பிரகாரமாய் ஒரு ஒரு தர்மத்தை கோரி ஒரு ஒரு பலத்தை கோரி அப்படி உபாசிக்கிறாள் ஆனா வஸ்து ஒண்ணும் ஒரு கழவனுக்கு வர லெட்டர் தாத்தாச்சின் வருது அப்பாச்சின் வருது மாமாச்சின் வருது பிராணநாசத்தின் வருது நெய்தருக்குன்னு வருது ஒரு ஒருத்தருக்கே லெட்டர் அவன் தன் தன் மனசுல இருக்கிற குச்சிக்கு தக்கபடி பேர் போட்டு எழுதுறான் பேரும் தாத்தானு எழுதுறான் புள்ள அப்பான்னு எழுதுறான் புள்ள என்னவாடா எங்க அப்பாவை தாத்தான்னு சொன்னேன்னு கேட்கலாமா நெய்தன போய் நீ வந்து எங்க தாத்தா வேணுமா நீ ஸ்நேகிதன் எழுதுனேன்னு பேரம் கேட்கலாமா அது மாதிரி பல சம்பங்கள்னாலே பல உருவாக பகவான் உபாசிக்கிறார் பல பலனை கோரி அப்படிப்பட்ட ஒரே வஸ்துவான கோபாலனை தஸ்மை நமஸ்காரம் பண்ற நாளாம் தர்ம ரூபியான தஸ்மை தர்மாத்மனே நம நிதிராஜிதாசா பூதானாம் எஸ்யாம் ஜாகிருத்தி சங்கமி உலகத்துல மூன்றாளுக்கெல்லாம் பரமாத்ம சுரூபம் இருளா இருக்கு ஞானிகளுக்கு விஷயம் இருளா இருக்கு இதுல அவன் தூங்குறான் விஷயங்கள்லாம் பகவத் ரூபத்துல தூங்குறான் ராத்திரியா இருக்கு புரியல ஞானிகளுக்கு பிரபஞ்சம் புரியல சுவாமிதான் புரியல அப்படி மகான்கள் எல்லாம் எம் நினித்ரா ஆமா தூக்கத்தை விட்டுவிட்டு சுவாசத்தை ஜெயிச்சு ஆசன ஜெயத்தோட எந்த என் பிரபு உள்ள பார்க்கிறாளோ சந்தோஷத்தோட ஒரு ஜோதி ரூபமா பாக்குறாளோ அப்படிப்பட்ட பிரபுவே யோகரூபியான பிரபு நமஸ்காரம் பண்றேனாலாம் ஜோதி பசந்தியுங்கானா தத்மே யோகாத்மனே நமஹா பார்க்கிறாள் பிரபஞ்சத்தை மரம்னா மறக்க முடியாது தெரியும் மர சூரியனை மரம்னா மறக்க முடியுமா நேரம் உதயமானார் மறக்க முடியாது சூரியனை கண்ணா பாரு சொர்க்கத்தை பகவானுடைய தலையா பாரு அக்னி கண்ணுக்கு தெரிஞ்சா பகவானுடைய வாக்கா பாரு பூமியை பகவானுடைய சரணமா பாரு திக்க சுவாமியுடைய காதா பாரு ஆகாசத்தை பிரபுனுடைய நாவியா பாரு அப்படி எஸ் सूर्यश्चक्षुद्विषश्रोद्धम् तस्मै लोकात्मने नमः यस्य ஜலே உறவுல ரிஷிகள் ஸ்நானம் பண்ணின தீர்த்தம் மகான்கள் தொட்ட ஜலம் அதுக்குதான் பெருமை ஆமா கங்கையில எங்கேயோ போய் இறங்கினா பெருமை இல்லை சில சில இடத்துல போய் கேதார காட்டினா மகான்கள்லாம் இறங்கி ஸ்நானம் பண்ண துறை அந்த இடத்துக்கு போனாலே புண்ணியம் அப்படிப்பட்ட ஒரு தீர்த்த ரூபியா பிரபுத்தான் இருக்காளா எஸ் கேசேஷு ஜீமூதான் பிரபுனுடைய கேசங்களே மேகங்கள்னே கொண்டு குற்றுதே கங்காதி ஜலங்கள்லாம் எந்த மேகத்திலிருந்து வருது அது சுவாமியினுடைய கேசவம் மேகங்கள் எல்லாம் நத்திய சர்வாங்க சந்திஷு சர்வ நதிகளும் காவேரி முதலிய நதிகள்லாம் பிரபுனுடைய ரத்த குழாய்கள் ஓடுறதான் குற்றம் சமுத்திரா சத்வாரா அவனுடைய வயத்துலகம் நாலு சமுத்திரங்களா அலறின் இருக்கான் அஸ்மை தோயாத்மனே நம அப்படி தோயரூபியான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் இதெல்லாம் பீஷ்மர் கடைசியிலே பேச முடியாம பேசுறார் இழுத்து கீழ்த்து கோடி தாளம் அப்படிப்பட்ட சமயத்தில் சொல்ற ஸ்தோத்திரம் பீஷ்ம தவராஜம் ஒருத்தரும் ஜபிக்க வேண்டிய ஸ்தோத்திரம் இது நமோ மகாதேவ நமஸ்தே கந்தரூபியாக இருக்கிறேன் ஹே கோபாலா உனக்கு நமஸ்காரம்ங்கிறார் சுப்பிரமணிய நமத்து தேவஹாதேவ நமஸ்தே பக்தவத்சலா மகாதேவன்கிறார் சுவாமி வந்து ஆச்சாரியார் சொன்னால் திருச்செந்தூர் போய் சொல்ற போது ஸ்கந்தனை பத்தி சொல்ற போது பொய்யூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோகாரிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவ பாலம் பஜி லோகபாலம் மகான்களுடைய மனம்தான் போய்தான் ஸ்கந்தனுக்கு மகாதேவனுடைய புத்திரன் ஆத்மாவி புத்திரனாவாசின்னு பரமேஸ்வரனுக்கும் கந்தனுக்கும் வித்தியாசமே இல்லை அது மட்டுமல்ல பரமேஸ்வரனுக்கு பிரணவார்த்தத்தை உபதேசம் பண்ணினவனவன் அவன் சுவாமிநாதனவன் அப்படிப்பட்ட மூர்த்தி அப்படி மகாதேவ சுரூபியா இருக்கிறவன் பரமாத்மா ஸ்கந்தன் அப்படி சுப்பிரமணிய ரூபியா இருக்கிற பிரபு சாட்சாத் கோபாலங்கிற அவன் என்ன தியானம் பண்றாள் சுவாமி சொல்லிவிட்டாள்னே அர்த்தம் சுவாமி சொல்லி கொடுத்துட்டாள் நமக்கு மாம்தியாதி புருஷ வியாகிரகமே பீஷ்ம ஸ்தவராஜத்துக்கு அர்த்தம் சுவாமி சொல்லிவிட்டாள் இனிமேல் வியாக்கியானம் பண்ணுவோம் சுப்பிரமணிய ரூபியா இருக்கவும் பரமாத்மா கோபாலன் அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் இருக்கிறாள் சுப்பிரமணிய நமஸ்தே प्रसीद परमेश्वर मुनिने त्रिदशेगाय त्र्यम्बकाय महात्मने भस्मदिग्धाङ्गलिङ्गाय तस्मै रुद्रात्मने नमः பரமேஸ்வரனா இருக்கிற கோபாலனுக்கு நமஸ்காரம்ங்கிறாள் எப்படி கையில சூரமும் திரிநேத்திரனும் காலகாலனும் முச்சுஞ்சயனும் கங்காதரனும் சந்திரசூடனுமாய் எந்த பிரபு கோபாலனே இருக்காளோ அந்த பிரபுக்கு நமஸ்காரம் பண்றேங்கிறாள் ஸ்ரீ சூலினே ஸ்ரீமந்தம் மலனாந்தகம் கதமபி ஸ்தோத்தும் கிருத்தோ நிச்சயா சொன்னார் தேவானாமபி தெய்வதம் பரமேஸ்வரன் தேவாதிதேவன் அவன் ராஜாம் குருணாமிக பிரகஸ்பதி பிரபதிகளுக்கெல்லாம் குருவன் சனகாதிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிடுவான் ദേവാനാമപി ദൈവതം ഗുരുമപി പ്രാചാം ഗുരുണാമിഹ ശ്രീമന്തം മലമന്തകം കഥമപി സ്തോതും കൃതോ നിശ്ചയ തേന ത്വാം ത്വരയാമി ഭാരതി ബലാതി കൃഷ്ടാപി ദുഷ്ടേ പതി പ്രാതേനോപഹതാപി യാതു പിതാ മാസ്മപ്രസാദം ചജാ போய் சொல்றாள் பரமேஸ்வரனே தேவாதி தேவனவன் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனாய் முக்கண்ணனாய் ஜடாதாரியாய் சந்திரசூடனாய் காலகாலனாய் எந்த என் பிரபு கோபாலனே பிரகாசிக்கிறானோ அவருக்கு நமஸ்காரம் சூரினேந்திரதாய மகாத்மனே பஸ்மதிக்தாங்கலிங்காய நமஹா துக்கமே ரிஷிகளுக்கு கிடையாது உபாசகாலுக்கு இல்லை இந்த வித்தியாசங்கள்லாம் இந்த வெறும் தருத்திரங்கள் அவன் அப்படி சண்டை போட்டுக்கொண்டு வேணா காலத்தை வேணா அடிச்சுவிடும் ஒரு அனுபவம் இல்லாமல் மகான்களுடைய மனசெல்லாம் ஏகரூபமாகத்தான் இருந்திருக்கு நாளை தினம் பீஷ்ம தவராஜன் சொல்லி பீஷ்ம தர்மபுத்திர பட்டாபிஷேகம் சொல்றேன் ரொம்ப நாளி ஆயிடுச்சு இன்றைய தினம் நாளைக்கு தர்மபுத்திர பட்டாபிஷேகம் பகவானுடைய கையால பஞ்சஜன்மத்தால் அபிஷேகம் பண்ண போற அவன் திரவிய லாபம் அவன் நஷ்டமா போன சொத்தெல்லாம் கிடைக்கும் பட்டாபிஷேக சிரவணம் பண்ணினார் அப்படிப்பட்ட புண்ணியமா பகவான் ஸ்ரீஸ்பதியான கோபாலனே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறார் அப்படிப்பட்ட தர்மபுத்திர சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமும் குந்தி கோபாலனுடைய சரணத்தில் வந்து நமஸ்காரம் பண்ண போறாள் என் குழந்தைகளை காப்பாத்தினீங்கன்னு அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரங்கள்லாம் நாளைய தினம் ஸ்மிதபூர்ணமிதம் ததா பீஷ்மஸ்தவராஜம் மகாபுண்ணியமான ஸ்தோத்திரம் சுவாமியை வந்து பார்த்தா விஷ்ணு புருஷ விக்கிரகம்னு பகவான பகவந்தர் ஹஸ்தனாபுர பட்டத்துல சுவாமி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காள் பட்டாபிஷேகத்தை நாளைக்கு சொல்ல போறோம் பாரதத்தை அனுசூத்தமா சொல்றதில்லை ஹிந்தியும் பிந்தியுமா தான் சொல்ற வழக்கம் ஏதோ பிராச்சீனமான சம்பிரதாயம் சுவாமியை வந்து காலையில ஸ்நானம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ண வர வழக்கம் தர்மபுத்திரம் வந்து பாக்குறார் சுவாமி தியானம் பண்ணிட்டு இருக்காள் கட்டையோட கட்டையா நீங்க ஆர தியானம் பண்றேன்னா மாஞ்சாதி புருஷம் சரதல்பகதா ஸ்மரன் சரதல்பகத்துல இருந்து என்ன பீஷ்மர் தியானம் பண்றார் தத்துவமே தத்கதம் மன அதனால நான் அங்க போயிருந்தேங்கிறாய் தியானம்னா இங்க இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை பகவான் இடத்துல போயிட்டு வரதுக்கு தான் தியானம்னு பேரு நம்ம இங்க இருக்கிறதுக்கு காவி சாப்பிடுறதுன்னு பேரு அங்க போறதுன்னா சுவாமி தியானம்னா பகவான் இடத்துல போயிட்டு வருது தத்துவமே தத்கதம் மனகங்கிறாய் பீஷ்மர் இடத்துல போயிட்டு என் மனசு அதான் தியானம்ங்கிறாய் பீஷ்மருடைய உலகம் சுவாமிகிட்ட வந்துடுச்சு மேல பீஷ்மஸ்தவராஜன் சொல்றேன் மூர்த்தி இருவாள் சில நிமிஷம் பேசுவாள் ரொம்ப மூர்த்தி இருக்கு ரொம்ப ஸ்ரத்தை ராமீர்வாளும் மூர்த்தி இருவாளும் அவளுக்கு கூட பாக்கி அங்கத்தவர்களும் எவ்வளவு பொறுப்பா கை சவதல்பத்திலிருந்து என்ன பீஷ்மர் தியானம் பண்றார் என் மனசு பீஷ்மர் போயிட்டுங்கிறார் பகவான் பகவான தியானம் நாமெல்லாம் பண்ணினா பகவானுடைய மனசு நம்ம இடத்துல வந்துடும் இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அயம்ஹி பரமூலாகா எவ்யோகேன ஆத்ம தரிசனம் தான் யாஜ்யவல்யர் இதுதான் பெரிய லாபம் பாக்கியெல்லாம் லாபம் இல்லை அந்த லாபத்துக்காக இப்போ இதெல்லாம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் ஸ்கந்த பிரதிஷ்டை சீதாராம க்ஷீராபிஷேகம் க்ஷீராபிஷேகாத் கலு பாக்ய விருத்தினாய் பாக்கியம் பொங்குமனம் பால் அபிஷேகம் பண்ண பண்ண ஆச்சாரியெல்லாம் ஒரு மணி காராம்பு பால் எடுத்து கொற்றாலே அம்பாள் தலையில கொட்டினா என்ன ராஜாக்கள்லாம் அவங்க வந்து பண்றான் தர்மம் பண்றான் மகன்கள்லாம் என்னதுக்கு லவனா பூஜை சிங்கேரி பெரியவாளுக்கும் காம்கோட்டி பெரியவாளுக்கும் பூஜை பண்ணி இனிமே என்ன ஆகணும் பகவான் உள்ள மாத்தவாள்லாம் பாலாபிஷேகம் பண்றான் க்ஷீராபிஷேகாத்வது பாக்கிய விருத்தி அதனாலதான் செட்டி பிள்ளைகள் எல்லாம் நிறைய பசுபடம் கட்டினா ஒரு பாக்கியத்துக்கு குறைச்சல் இல்லாம இருந்தது இப்ப என்ன நிறுத்தினா எல்லாம் தவிக்கிறது பண்ணிட்டு இருக்கணும்னா நல்லா இருக்கா தேவ ஹோட்டலுக்கு போய் பாருங்க கலியே வரல உள்ளேன்னு பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு உத்தரம் வந்திருக்கார் சுந்தரேஸ்வர பிரபுன்னு செத்தியார் மனுஷன்னால செய்ய முடியாத காரியம் என்னமா வந்து இந்த கல்லுன்னு கேட்டேன் வரே கணபதி கொண்டு நான் வந்து கொண்டு சொல்லிக்க முடியாது அப்படி சொல்றார் நல்ல புண்ணிய புருஷாலமெல்லாம் தேன்னு நகரத்தார் கொண்டு ஊர் ஊர் அவள்லாம் பக்தி வச்சார்னா அந்த பக்திக்கு அளவே இல்லை அப்படித்தான் இளநியில வந்தார் நமஸ்காரம் பண்ணார் இந்த ஊர்ல இருந்து ஊருக்கு நீங்க போற மட்டும் கற்பூரம் முதற்கொண்டு தாம்பூரம் முதற்கொண்டு என்னத்தை தவிர வேற இன்னொருத்தரது ஷேர்படாத உங்க பூஜை முதற்கொண்டுங்கிறார் அப்படி சொல்லுகிறோம் என்னையே பூஜை பண்ணாதையும் ஆளை ஆளை பாருன்னா சொல்லுவோம் என்னையே நம்பாதையும் நான் தான் அப்படியே நான் உங்களுக்கு என்ன காப்பன் அப்படி சொல்லலே அப்படி சொல்ற அது மாதிரி அவளுக்கு எல்லாம் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கிறவாள் நல்லா தான் இருக்கா அந்த நம்பிக்கை தான் அவளை நல்லா ஆக்குறது நம்பிக்கை இல்லாத குடும்பங்கள்லாம் பறக்கிறது இப்போ சொத்து போய் யாஜகம் வந்து மன்னாடுறது பகவானிடத்துல ரொம்ப நம்பிக்கையோடு எத்தனை புஷ்படங்கள் கட்டி வச்சா பசுக்களுக்கு சீரத்தை எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டா பாக்கியம் பொங்கும் அதெல்லாம் இங்க நடக்க போறது அது அஸ்வதமா நடக்குது அது இங்க நடக்கிற வைபவம் தனியான ஒரு அழகான கிரகம் ஜிதமிவாஷனே உத்தமன் புருஷ வியாக்கிரம் பிலிங்கிறார் புருஷாளுக்குள்ள பிலிங்கிறார் பீஷ்மரே ஒரு சாயம் ஒரு ராஜா சொன்னானா பாரதத்துல நான் ஒரு கழவனையும் ஒரு குழந்தையும் தான் கொண்டாடுவேன் பாக்கி ஒருத்தரையும் ஒத்துக்க மாட்டேன் நான் ஆறுனார் குழந்தை ஆறுனார் அபிமன்யு கழவன் ஆறுனார் பீஷ்மன்னார் சுல்க ராஜா பாரத எடுத்து எழுதிக்கான் அவன் பாஷை அப்படி எல்லாரும் பாரத ரஷ்யா தேசத்துல அவ பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டால் தங்க வீட்டுல ஐயாத வீட்டுல பாரதத்தை மகாபாரதத்தை பெரிய பாரத பஞ்சமோ வேதான்னு ஐந்தாவது வேதம் அல்லவா பாரதம் அப்படி சரதற்பத்துல இருந்து என்ன தியானம் பண்றான் பீஷ்மன் பீஷ்மர் இடத்துல போயிடுத்து என் மனசுன்னு சொன்னாள் அதோட நிறுத்தல எந்த என் பிரபு பீஷ்மர் யுத்த காலத்துல நாடு இழுத்தா எஸ்ய ஜாதன நிர்கோஷம் விஸ்பூர்ஜிதமிவாசனே வெட்டி இடிக்கிறா போல இருக்கணும் அவன் தேவேந்திரன் தாங்க மாட்டானோ இந்த சப்தத்தை அந்த பிரபுட்ட போயிட்டு என் மனசுங்கிறாள் நசகே தேவராஜோபி தரோஸ்மி மனசாகதா நாள் யுத்தம் பண்ணினாராம் பீஷ்மர் இருபத்தி மூணு நாள் தன் குரு உத்தம பிராமணன் சத்ராச்சாரியன் அவர் சர்வக்ஷத்திர குரு அப்படிப்பட்ட பரசுராமரோட யுத்தம் பண்ணினார் பீஷ்மர் ஆனா பரசுராமர் கரையறல இந்த யுத்தத்துல ஜெயத்தை அடையல ஆமா பீஷ்மர் ஜெயிச்சார் அப்படிப்பட்ட பிரபு கிட்ட என் மனசு நாளாம் திரயோவிம்சதிராத்ரம்யோதயாமா பரசுராமர் பார்த்தாராம் இருபத்தி மூணு நாள் யுத்தமாய் தோல்வி அடைஞ்சா பிரஸ்வாபம்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணிவிட்டார் பீஷ்மர் பிரயோகம் கூட பண்ணலே ஜபிச்சார் ஜபிச்சதை அப்படியே சாஞ்சி குரடு விட ஆரம்பிச்சுட்டார் பிளட் பிரஷர் வந்த மாதிரி பரசுராமர் உடனே தேவதைகள் கங்கை எல்லாரும் வந்து மகாபுருஷன் பிராமணன் அவரை வந்து இப்படி மூச்சியா பண்ணேன்னா ஜபம் ஸ்நானம் சந்தி ஹோமம் எல்லாம் போயிடும் என்னத்துக்கு ஒரு பிராமண குடும்பத்தை இப்படி பண்றேன் ஒரு குரு தப்புன்னு சொன்னார் உடனே பீஷ்மர் போய் காலில் விழுந்தார் பரசுராமர் காலிலே பரசுராமருக்கு பிரஜை வந்தது அப்பா நான் தோல்வி அடைஞ்சுட்டேன்னு ஒத்துண்டார் அவர் பரசுராமர் என்ன அந்த பிரஸ்வாபங்கிற அர்த்தம் அவருக்கு தெரியாதா பரசுராமருக்கு தெரியாதா இது பூர்வ சரீரத்துல வசுபாவத்துல இது உபதிஷ்டமான அஸ்திரம் பீஷ்மருக்கு அதை பித்துக்கள் வந்து சொன்னார் ராத்திரி சாதத்துக்கு ஒன்பட்டு பத்தாறு வாங்கி கொடுத்து ஆமா வெள்ளி சும்பு வாங்கி கொடுத்து சாதம் பண்ணியிருக்கார் நேர பிண்ட பிரதான காலத்துல கையை நட்டியிருக்காரு அவப்பான்னு அவப்பா ஆபத் காலத்துல பித்ரலோகத்திலிருந்து காப்பாற்ற மாட்டாரோ ராத்திரி படுத்துக்கிற போது இருபத்தி மூணாம் நாள் ராத்திரி நாம் வாஸ்தவமா சிராத்தம் பண்ணி பிதற்களை பூஜை பண்ணது சத்தியமா இருந்தா பரசுராமத்தை எனக்கு ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ராத்திரி சுப்னத்தை வந்து சொல்லணும்னு நமஸ்காரம் பண்ணார் பீஷ்மர் நாலு மணிக்கு சந்தனம் முதற்கொண்டு பித்ரு பிதாமக பிரபிதாமக முப்பத்தி முப்பது தேவதைகளோட அப்பா நீ எப்படி ஸ்ரத்தையா பண்ணிருக்க ஸ்ராத்தம் நாங்க அங்க இருந்து உன் க்ஷேமத்தை போற மாட்டோமா உனக்கு தான் ஜெயம் பிரஸ்வாபம்னு அஸ்திரம் ஜபின்னார் ரெண்டு பார்க்கிறார் மணி நாலு பீஷ்மருக்கு உஷக்காலத்துல கண்ட சொப்னம் உடனே ஸ்நானம் பண்ணி ஜபிச்சா பரசுராமர் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்ப பரசுராமர் நினைச்சாரா திருஷ்டோ ஜெகதீபீனாம் ஹந்தா குரு தைரியாவதூதஸ்மதேத பிரகர்ஷமதாரவசம் குணானாம் திருஷ்டப்தோ ஜெகதீபீனாம் பரசுராமன்னா என்ன வரும் கர்ப்பத்தில் எடுத்த சாமான்யமான வைதிக ஸ்ரோத்ரி பிராமணனாவன் மூணு இருபத்தோரு தடவை கத்திரிய பூண்ட வதம் பண்ணி ரத்தத்தை ஒரு பெரிய குளமா பண்ணி தர்ப்பணம் பண்ணின பிரபு அப்படிப்பட்ட பிரபு பீஷ்மர்னால தோல்வி அடைஞ்சதே நம்ம கிட்ட கத்துண்ட வித்தே இப்படி ஆச்சே என்ன இப்ப என்ன நினைச்சாரா ஒரு ஒரு குணமும் இருக்கிற இடத்தை பொறுத்தும் அதுக்கு என்ன ஆமா வித்தையோ பணமோ ஆபரணமோ ரத்னமோ இல்லையா ஒரு பெரிய பிரபு ஒரு வைர மோதிரம் போட்டுண்டாருனா அது விலைய வைர வியாபாரியே அடையப்பா இது மாதிரி வைரமே இல்லையம்மன் ஆறாவது சாஷன் போடுண்டா இது ரங்கோன் வைரம் நல்ல வைரத்தில் கூட ஏன்னா அவர் கையில மாட்டிக்கிற பாப்பம் வர ஒண்ணும் இல்லை கிறிஸ்தப்த கிருத்தோ ஜகதீபதீனாம் ஹந்தா குரு தைரியாவதூதஸ்மதா விவேத பிரகர்ஷமாதாரவஜம் வசம் குணங்களுக்கு ஒரு உயர்வு வித்வான்களுக்கே உயர்வு எங்க நல்ல சமாஜத்துல வந்து மாட்டிக்கிட்டா தான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டா இவரே தூக்க வேண்டியதான் போட்டு இவரே ரயில போய் பிடிச்சுன்னு இருக்க வேண்டியதான் அப்படி ஆகிடும் அங்கங்க ராஜாக்கள் இடத்துல பிரபுக்கள் இடத்துல அவன் அப்படிதான் ஸ்திரீகள் பர்த்தாவோட சேர்ந்து இருந்தா தான் பெருமை நகம் கையில இருந்தா தான் பெருமை கீழே விழுந்தா அப்புறம் வாஜில் ஒன்று போய் கேஷம் தலையில இருந்தா தான் பெருமை கீழே விழுந்தா அப்புறம் அதுக்கு பெருமையோ நம்ம தலையில இருந்தது வச்சு பொட்டியில வச்சுன்னு கொஞ்சம் போட்டுன்னு அப்படி கூட்டுன்னு சொன்னா அவனை என்ன சொல்லுவோம்னா மெட்ராஸ்ல கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல் அங்க சொல்லுவோம்னு சொல்றோம் குணங்களுக்கெல்லாம் உயர்வு இருப்படத்தை பொறுத்து ஆமா வித்வான்கள் நல்ல வாழ்க்கை போய் மாட்டிக்கணும் ஆமா ஆலய மூக்கணும் அப்படித்தானே அர்ச்சா விக்கிரகம் மூக்கணும் ஆமா நல்ல அழகா ஆராதிக்கிற வாழ்க்கை ஆம்பிட்டுங்களா தான் பெருமை இல்ல அவனும் பட்டினி இவரும் பட்டினா அப்புறம் அவனுக்கு நேவத்தியம் அது பிரகர்ஷம் ஆதாரவசம் குணானாம் குணானாம் பிரகர்ஷா ஆதாரவசம் அன்னு பீஷ்மர் சொன்னாரு பாரவி சொல்றான் பரசுராமர் சொன்னார்னு அப்படி பரசுராமர் கரையார் இல்லையாம் தன் சிஷ்யனிடத்துல யுத்தத்திலே அப்படிப்பட்ட மகாபிரபு தியானம் பண்றாரு இல்லையா அங்க போயிட்டு நமஸ்மி மனசாகதா அங்க போயிட்டேன் அதனால ஒரு மணியா கட்டையா கிடந்தேங்கிறாள் இது மாதிரி ராத்திரி முக்க சொல்லுவாள் ரொம்ப நல்லா சொல்லுவாள் தம்பி எல்லா பெரியவாரும் உபத்திலிருந்து இது மாதிரி பண்றவாளே இல்லைன்னு யார் யார் பண்ணாலும் இந்த கௌத்திரம் தம்பி தான் பண்ண பண்ணம்னு சொல்லுவாள் மன்னாருடைய பெரியவாளுக்கு எங்க பிதாமகள் சின்னவாள் பண்ணாளா ஆத்மானுசந்தானம் ஒரு இருக்கு ஆத்தியா யஜமானமேட்சேதா தித்தீயா பத்னியும் திருத்தீயா ஆத்மானம்னு ஒரு ருக்கினால ஆத்ம தரிசனம் கண்ணை முடிண்டவா சொன்ன போது ஆறாவது பிரவர்க்கியத்தன்னைக்கு சாஸ்வால் தன்னை மறந்து ஓடி வந்து கட்டிண்டு இனிமே இன்னொரு யாகம் பண்ணா தானே இப்படி நான் கேட்க போறேன் பார்ப்பேன் ஆளா ஒன்று கதறிவிட்டாளா கண்ணால் ஜலம் விட்டா தீட்சா காலத்துல ஒரு மந்திரம் சொல்லணும் அப்புறம் அந்த மந்திரத்தை சொன்னாளா அப்படி வந்து அவ சின்ன சின்னமுத்திரவாழ்னு சொல்றத வாழ அவ பண்ணுவாள் எங்க பிதாவாள் இப்படி பண்ணிட்டு அது மாதிரி தம்பி இதை ரொம்ப நன்றாக சொல்லுவார் சொல்லணும் ஆயிரக்கணக்கான இருக்கு யஜ்யம் தான் நம்ம தேசத்துக்கு பெரிய ரட்சகம் எல்லாரும் யஜ்யம் பண்ணிட்டு இருந்தால் திரைவர்ணிகா கத்திரிய வைஷ் கத்திரியம் போயிட்டான் வைஷ்யம் மறந்துட்டான் பிராமணம் விட்டுட்டான் இப்படி இப்படி ஒரு ஒரு பிரகாரமா வந்திருக்கு அதுல ஆரோ சாதுக்கள் போட்டியில ஒருத்தர் பெரியவா சொல்றாருன்னு நம்ம குலசமோ இதை விடப்படாது பெரியவா காமக்கோட்டி பெரியவா சொன்னாலாம் குடும்பத்திலே வாழ்க்கை எஜ்ஜம் பண்ணி ஒன்றும் ஆக வேண்டியதில்லை பெரியவா பண்ணது விடப்படாதுன்னு பண்றான்னாலா சொன்னாலும் சொன்னாலாம் இருக்கு தாத்தாச்சாரியார் வந்து சொன்னேன் இப்படி ஏதோ பெரியவா நாள்ல இருந்து முப்பத்தி ரெண்டு தலைமுறை அப்படி பார்த்தா எல்லாரும் யாகம் பண்ணா பண்ணான்னு இருக்கு அது நம்ம நாளில் விட்டு போகப்படாதுன்னு அதுக்காக எங்கள் சமயம் குமாரனுக்கு அம்பிக்கும் பண்ணி வைக்க போகிறது ஜூன் எட்டாம் தேதி இருந்தார் நாளைக்கு நல்ல பெரிய இதுவும் பெரிய மகாயாகம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இதெல்லாம் ஜகத்துக்கு பெரிய க்ஷேமத்தை ரிஷபராசியில ஆறு கிரகம் சேர்றது ரொம்ப தேசத்துக்கு கஷ்டம் அதனால வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிலக்காரியங்கள்லாம் பண்றது அது மிகவும் அனுகிரகம் இருக்கு அப்படி எப்படி சாதுக்கள்லாம் வந்து சேர்றா பாருங்களே பாலக்காட்டிலேருந்து வந்துட்டா ராஜாடுவான் மகாலட்சுமி ஆஷ்லி எதிர்ச்சியா வந்திருக்கா நல்ல உபாசகா நல்லா பிரவச்சனம் பண்றவா சிங்கேரியிலே நான் சப்தாகங்கிற ஊர் வந்தால் நல்ல சகதையா அதுக்கு பிரவச்சனம் பண்ணி நல்ல கீர்த்தி இப்படி நல்லவாள்லாம் வந்து சேர்றதே இது ஒரு பெரிய சுப சூச்சனம் இது அவளையும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ல சொல்றேன் ராஜுவாத்தியார்வாள் நேற்றுக்கு தான் வந்தா மகர்ஷிகளுக்கு ஒப்பானவாள் வாழ்லாம் அவ மாதிரி பண்ணி வைக்கிறவா இனிமே உலகத்துல கிடையாது அவளோ அவ தம்பியோ அதே மாதிரி வா குழந்தைகள் அந்த சங்கல்பம் சொன்னா ராஜ்யத்தை கொடுத்துருவோம் சத்திரியம் சொன்னா அவன் அப்படித்தான் சொல்றான் என்ன என்ன அழகு ஒரு சூத்திரம்னா உடனே சூத்திரத்தை சொல்றான் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுண்டு அதுதான் உஷத்தி அவன் நெல்லிச்சேரி ஸ்ரௌதிகள் இருந்தா பெரியவாள் அவனா ஸ்ரௌதிகள்னு மகா உத்தமாய் அந்த ஸ்ரௌதத்துல கொட்டி விடுவார் அவர் எல்லாமே இனிமே யாகம் பண்ணமேன்னு இருக்கு குழந்தைகள்லாம் இருக்காள் எல்லை யோகியாளுவா குழந்தைகள்லாம் இருக்கா கருடச்சயனம் பண்ண போறார் பத்மநாபதி ஒரு சாத்விகர் கருடா கிருத்தியா அந்த கல்லு சூத்திரக்காரா சொல்லியிருக்கா இன்ஜினியர்கள்லாம் தளரி போடுவாள்னே அதை அது அந்த உபகாரம் பண்றதுல மகாதீதர்வன் அவர் இல்லாமல் நடக்கணுமேனு கவலையா இருக்க பத்மநாபதி சொல்வாள் இங்க வந்திருக்கா நம்ம சமாஜத்துக்காக ஜபத்துக்காக தெரிவிச்சிருக்கு மறுபடியும் என்ன பண்ண போறாள் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி இது மே முப்பதாம் தேதி சங்கல்பிச்சு ரொம்ப பெரிய யாரும் விஷ்ணும்பேட்டையில காவேரி கரையில பண்றா இப்படி ஏதோ சாதுக்கள் அங்கங்க வேற முதலுக்கு அப்படி எப்படி இருந்துருக்கா அவருடைய அனுகிரகங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு நிமித்தம் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அவனா இத்தனை பெரியவாளை எக்காரத்துல பார்க்க முடியுமா பரோடா மகாராஜா தம்பி பார்த்தார் முதல்ல அவர் கவனிக்கல தம்பியை என்னை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்கார்ந்து வந்துட்டார் சித்தக்கெல்லாம் திரும்பி பார்த்து என்ன காதல கர்ணே தாவத் குந்தலம் பிரதிபாதி சம்ஸ்கிருதம் பேசி ஒரு நன்னாவர் குந்தலம் இருக்கேன்னு கேட்டார் ஆமாண்ணே யாகம் பண்ணுவாள்னா போட்டுப்பான்னா பண்ணிருக்காள்னே உடனே ஓடி போய் காலை பிடிச்சுட்டார் இங்க இந்த மும்பாயிலேயே காலை போய் பிடிச்சு யாகம் பண்ணிடுவாளா நான் வந்து கவனிக்காம இருந்துட்டேனே அபச்சாரா அபச்சாரான்னு ஒரு அஞ்சாறு விடவே அப்படி ஆண்களுக்கு தான் ராஜா குடும்பத்துக்கு தான் தெரியாத பத்தி யஜ்னத்தினுடைய மகிமை இப்ப ராஜா நல்ல ராஜா இல்லை அவன் எல்லாம் இருந்தா நல்லா நடத்திருப்பாள் சத்திரியாள்லாம் வந்து இப்ப இனிமே சுராஜ்யம் வந்தது நாமே தானே ராஜா நாமே தான் இனிமே சாஸ்திரத்துல ஆத்மானம் மாப்பி குஞ்சிக்கலாம்னு நாமே இல்லையே போட்டு சாப்பிடணும் அது மாதிரி படிப்பதான் பாருங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆத்மானம் மாப்பி குஞ்சிக்கிட்டு நவிப்புறம் வேத வச்சுட்டோம்னு வேதாத்தியனம் இல்லாதவரை வச்சு தவிஷப்படுறதுக்காட்டும் நீயே உட்காந்து அப்பா சாஸ்திரத்தை சாப்பிடணும் சாஸ்திரம் அது மாதிரி இப்ப நாமே ராஜா நாமே மந்திரி நாமே எஜமான நாமே அம்பியா நாமே பிள்ளை அப்படி கொண்டு விட்டுட்டான் எல்லாருமா சேர்ந்து நம்ம தேசத்தை அங்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாம்னு மிந்தி மிந்தி இருக்கிறபடியே இருக்கட்டும் கேட்கல இப்ப புரியுது எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சு என்ன பிரயோஜனம் பகவத் அனுகிரகம் தான் தேவை அதை எப்படி எப்படி அடைய முடியுமோ அதை எல்லாரும் எத்தனை பண்ணுங்கள் அதுக்குதான் இந்த நல்ல காரியங்கள்லாம் இங்க நடக்கிறது இதுல வந்து எல்லாரும் அன்வயிச்சு கொள்ளணும் இந்த புண்ணியத்தை வந்து வலிக்கணும் நாளை காலம்பரை இங்க வந்து சங்கல்ப காலத்துல வந்து பார்க்கணும் யாகத்துல வலிக்கிறா போல வரணும் இந்த மந்திரங்கள்லாம் காலில் விழுந்தாலே பாபம் போயிடும் அது மத்தூங்காவாசிகள் ஒரு பாக்கியம் நாளைக்கு லீவு வரே எதிர்ச்சியா லீவு விட்டுருக்காள் அது ஒரு பெரிய லாபம் பண்ணிக்கணும் இன்னைக்கு லீவும் இருக்கு எல்லாரும் வந்து பகவத் பிரசாதத்தை அடையணும் அவளை அஞ்சு நிமிஷம் பாலகிருஷ்ணாஷ்டி பேசி சொல்றேன் அவளோட ஜொலிக்கிறாள் முடிச்சாள் எதுக்காக அப்படி சொன்னான்னா என்ன ஒவ்வொரு நாமாவும் சொல்றதா இருந்தா பௌத் பூஸ்வ இருக்கு இது அர்த்தம் பண்ணினா மூணு லோகத்துக்கும் சுவாமி பழுத்த விரட்சமா இருக்காளா மத்துண்டாவில் ஒரு நாகமானம் பழுத்திருந்தோம்னு வச்சுக்கோ ஆணி மாசமே ஆடி ஆவணியில பழுக்கும் ஆணி மாசமே பழுத்துடுது ஒரு மரம் இங்கே என்ன சொன்னா கல்யாணியில இருக்கிற காக்காயெல்லாம் இங்க வருமாமே அந்த நாகப்பழத்துக்கு அப்படி மூணு லோகமும் பழுத்த மரத்துங்கிட்ட பட்சிகள் வரா போல பகவானத்துல வராளா குறையை நீக்கிக்க தன் பசியை நீக்கிக்க கஷ்டத்தை நீக்கிக்க பூஸ்வ தரு தருதா விரட்சம் பூஹு புவகா சுவகனா அந்த மூணு லோகம் அந்த மூணு லோகத்துக்கும் தருவா பழுத்த விரட்சமா இருக்காருன்னா தத்துவம்னு இருக்கு பட்டர் அர்த்தம் பண்றாரு சுவாமி தத்துவமா இருக்காருன்னா தத்துவம்னா என்னன்னா எப்படி பால் தயிருக்குள்ள வண்ண பூந்து கிடக்கோ அப்படி சுவாமி நினைவு பூந்து கிடக்காங்கிறார் தத்துவம் இப்படி எல்லாம் சாசனமா சொல்லியிருக்காரு ஏதாவது சாஸ்திரநாம பாராயணம் பண்றது ஒரு பத்து நாம அவனுடைய அர்த்தத்தை மனசில் நினைச்சுன்னு பண்ணினா போரும்னே அவன் ஏதோ தலைவலிக்கிறதுக்கு ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கினான் கொஞ்சம் எடுத்து தலைவினா தலைவலி போயிடுச்சு பாக்கி மருந்து வேஸ்டா போனா போட்டனே அது மாதிரி தானே பத்து நாம அவனுடைய அர்த்தம் தெரிஞ்சுட்டா போதும் நமக்கு அந்த புண்ணியம் காப்பாற்றிவிடும் பாக்கி புண்ணியங்கள்லாம் இனிமே பையனுக்கு தான் வைக்கணும்னே நமக்கு அத்தனை புண்ணியமும் தேவையில்லை ஒரு நாலு நாமாவும் அர்த்தத்தோடு ஜபிச்சுட்டா போறோம் சகல க்ஷேமத்தையும் கொடுத்து விடும் பகவான் பக்தாளும் ரட்சிக்கிறதுக்காக தான் ஆயுதத்தோட காத்துட்டு யாராவது துஷ்டாள் பக்தனிடத்துல வந்து ஏதாவது திருடினானே ஆனா நிகிரகம் பண்றதுக்காக தான் சர்வப்பிரகாணா இருக்கானாம் பிரபு இப்படி ஆச்சாரியாள் அம்பாலே நேரம் வந்து புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து சாஸ்திரம் எழுதி சொல்லணும்னு சொன்னாங்க நேற்றுக்கே சொன்னேன் எல்லாரும் ஜப்பம் பண்ணணும் மகாட்சேமத்தை கொடுக்கும் அது பட்சிகள் கத்துறதுக்கு முன்னாடி பகவானோட பேசுறதுக்கு அழகான காலம் அந்த காலத்துல ருக்வேதத்தால மந்திரம் சொல்லுவாள் மந்திரம் சொன்னா சுவாமி வரா போல இருக்கும் அப்ப தேவதா நிர்தேசம் பண்றது யாகசால பாஷல்ல போய் இன்னும் தேவதையோட கூப்பிடணும் இந்திரோ വസുമാ പ്രാതവനേ म्भ्रविदुः कश्चन प्रियम् लिरन्दिश्वराज्यो भविरत्रादिदायुहे सुवादि समिता भगः सम्भागञ्चित्रमीमहो सोम् शाभो मम देवेभ्यो हि प्रथमम् यज्ञियेभ्यः अमृतत्वम् सुमसि भागमुत्तमादित्तमानन्दविधर्म्योर्नुषे सविदुर्दैत्यस्य तत् यथा विश्वम् भुवनम् धारयिष्यतो यतिर्पृथिव्या परिमन्नास्वङ्गुरिः वष्पम् दिवस्वति सत्यमस्य तो इन्द्रज्येष्ठाम् बृहद्भ्यः पर्वतेभ्यः क्षयाम्येभ्यः स्वसि पश्चावतो यथा यथा पतयन्तो تبت السبت السماية শুম্ভম সবিতা দেবস্বমস্য বিদধু হিরণ্যপাণি সুজিহ্ব সুবাহু সঙ্গুরি শ্রীরহম সত্যসমন প্রাসুমদ্বসুধি উভে জ্যোষ্ঠী সমীমনী Spirit பாதுகாத்தார் அசம்மிஷ்டர்களை நிகிரகம் பண்ணினார் இதை சொல்லும் சரித்திரம்தான் ஸ்ரீ மகாபாரதம் மகேதிஹாசம் தர்மத்தை அனுஷ்டிச்சவாழ சொல்லி அதனால பகவத் அனுகிரகத்தை அடைஞ்சவாழ கூறி அசர்மிஷ்டாலையும் சொல்லி அவ கஷ்டங்களை அடைஞ்சத்தையும் சொல்லி பிரதிபாதனம் பண்ற சரித்திரத்துக்கு தான் இத்திஹாசம்னு பேரு ராவணன் தப்பு பண்ணினா அழிஞ்சான் பித்ருவாக்கிய பிரதிபாலனம் பண்ண பிரபு பதினோராயிரம் வருஷம் ராமோ ராமோ ராமேஜி பிரஜானா பகவான் கதான்னு இது இந்த ஆய்வு சொல்றது அதுவும் இத்தியாசம் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் மகேதிகாசம் சர்வதம் ஞான கிரந்தம் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தத்துல நேற்றைய தினம் பீஷ்மர் மோட்ச காலத்திலே பகவானை ஸ்தோத்திரம் பண்றார் ஸ்தவராஜம்னு சொல்லி பீஷ்மரால பண்ணப்பட்ட ஸ்தோத்திரமாகினால் அதுக்கு சொல்லி சுவாமி ஸ்தோத்திரம் என்றால் சுவாமி ஹஸ்தினாபுரத்தில் இருக்கார் இவர் குருக்ஷேத்திரத்துல சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கார் பெரிய ஸ்தோத்திரம் ஆனந்த கண்ணீரை பெருகுட்டுன்னு பண்ணிட்டு இருக்கார் அந்த சமயத்துல சுவாமி மூச்சையா அப்படியே சாஞ்சிட்டு இருக்கார் பிரஜை இல்லாம தர்மபுத்திர போய் காக்கிறார் என்ன இப்படி இருந்தே ஒரு மணியான்னு கேட்டாள் சுவாமியே பிரஜை தெளிஞ்சதுக்கு அப்புறம் பீஷ்மர் ஸ்தோத்திரம் என்றால் என் மனசு அவர்கிட்ட போயிட்டு அதனால இங்க ஒண்ணும் இல்லாம இருந்தேன் தத்துவமே தத்கதம் மனஹ அப்படின்னு சொல்றாரு அதுல இருந்து பகவானை யாராரு ஸ்தோத்திரம் பண்றாளோ அவர்களிடத்துல பகவானுடைய மனசு வந்துடும் நம்ம மனசு எங்க போவாண்டா அவன் இங்க வந்துடுவான் அதனாலதான் ஸ்தோத்திரம் வந்து ரொம்ப சக்தி பூஜா கோட்டிசமம் ஸ்தோத்திரம் கோட்டி பூஜைக்கு சமானம் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தடவை பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுவது சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்திபே மங்களாய ஹரி சொல்லி பகவானை எப்போதும் உள்ள பார்க்கிறாளே அவர்களுக்கு நாள் பார்க்க வேண்டாம் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் அவளுக்கு எல்லா காலமும் மங்களமான காலம் தான் அவன் நினைக்கிற காலங்கள்லாம் மங்களமா இருக்குங்கிறாள் அவங்களமே கிடையாதான் அவன் போராடத்தில் கூட சர்வதா சர்வகாரியேஷு அவன் எந்த காரியம் ஆரம்பிக்கட்டும் பகவான உள்ள பாக்குறவள் நாஸ்தி தேஷாம் அமங்கலம் சர்வகாரியேஷு ஒரு காரியமாவது தோல்வி அடையாது பகவான உள்ள பாக்குறவாளுடைய காரியமானது என்ன காரணம்னா ஏஷாம் ஹிருதிஷ்டோ பகவான் மங்களாயதனம் ஹரிகி பிரபுன்னா உள்ள வந்து உட்கார்றாள் கங்கா ஜனகமான சரணம் பத்ம நேத்திரம் லட்சுமி நிவாசஸ்தலமான வட்சஸ்தலம் கல்யாணாயதனமான சரீரம் வேதவேத்தியனான மூர்த்தி சர்வலோக சரண்யம் சுவாமி உள்ள வந்து உட்கார்ந்துட்டா அப்புறம் அவளுக்கு அமங்கலம் வந்து கிடையாதுங்கிறார் பீஷ்மர் இதெல்லாம் மோட்ச காலத்துல பேசுற பேச்சு சொல்லுக்கு சொல்லு கோடி டாலர் பொருமானம் கொடுத்தா கூட அந்த சொல்லுக்கு அது வீடு ஆகாது சர்வதா சர்வமங்கலம் ஏதாம் மங்களா சுரூபமே பகவான்கிறாள் பகவான தவிர்த்து மங்கள திரவியம் வேற உண்டோ அவனை அவனே மங்கள ரூபிங்கிறாள் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் என்ன பீஷ்மர் வாக்குல வர சொல்ல பாருங்க பகவானத்துல எத்தனை ஈடுபாடு இருந்தா அப்படி உருகி உருகி வரும் கங்கா ஜலம் ஹிமாச்சலத்திலிருந்து ரிஷிகேஷத்துல கீழே வரா போல வருது பாருங்க மங்களம் மதுசூதன மதுவை நிகிரகம் பண்ணினானே அந்த பிரபுவே மங்களம்ங்கிறார் மங்களம் புண்டரீகாட்சா கப்பியாசம் புண்டரீகம் எதட்சினின்னு ஸ்ருதிகள்லாம் சொல்லிட்டுதே அப்படிப்பட்ட பிரபுவே மங்களஸ்வரூபி சந்தாமரை போன்ற நேத்திரம்னு உபனிஷத்தங்கள்லாம் போய் எந்த பிரபுவை கொண்டாடி இருக்கோ அவனே மங்களம் சுத்தி மங்களம் கருடத்வஜா கருடனை நினைச்சா மங்களம் கருடனை பார்த்தா மங்களம் கத்தினா மங்களம் காட்டா மங்களம் அவனை துவஜமா வச்சுருக்கான் பரமாத்மா அவனே மங்களம் கிராள் மங்களம் கருடத்வஜாசி புஷ்பசங்காசம் சமச்சுதம் ஏனமத்யந்தி கோவிந்தம் நேஷாம் வித்யதே பயம் அதசி பீதவாசமச்சுதம் சுவாமி இருண்ட மேகம் போன்ற சரீரமும் பீதாம்பரமும் மந்தஹாசமும் மங்கள கட்டாட்சமும் திவ்ய சரணமும் ஆச்சரியமான வனமாலையும் ரத்ன கிரீடமும் மகர குண்டலமும் ஜொலிக்கிற சரீரத்தோட சுவாமியை யாரு நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு பயமே கிடையாதுங்கிறாள் எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம் நிர்பீகாலா இருக்கலாமான் அதேஷாம் வித்தியதே பயம் ஏ நமசியந்தி கோவிந்தம் வேதங்கள்லாம் தேடுறது பகவானே அந்த பிரபு கிருஷ்ணாய நமகான் நமஸ்காரம் பண்ணிவிட்டா அவளுக்கு பயமே இல்லை அதனாலதான் அப்படி நமஸ்கரிக்கணுங்கிறதுக்காகத்தான் நிர்மாத்திய தரிசனம் குருவாயூர் கோவில்லே போய் பார்த்தா அப்படி காலம் ரெண்டரை மணிக்கு ஒரே ஹரே குருவாயூரப்பா கிருஷ்ணாத்தா ஒரே நாமாத்தா வைகுண்டம் தான் அது பூ வைகுண்டம் அது தென்மதுரை அது ஆச்சரியமான க்ஷேத்திரம் பிரம்மண பகவான் நாவா பகவான் மங்கள ரூபிங்கிறத குருவாயூர்ல போய் பார்த்தா தெரியும் பீதாம்பரம் கரவிராஜித சங்கச்சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் ராசாசகாய மதிசுந்தர மந்தஹாசம் பாதாளேஷ மனுஷம் ஹிருதி பாவையாமின்னு சுவாமி சங்கம் சக்கரம் கதே பத்மம் பத்மம்னா கஜேந்திரன் கொடுத்த பத்மம் அதை கையில வச்சுருக்காள் பக்தன் கொடுத்த பத்மம் உலகத்துக்கு தெரியணும் ஒரு கஜத்துக்காக வைகுண்டத்திலேருந்து ஓடி வந்தேன்னு காட்டணும் இல்லையோ